ஹதீஸ் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கல்வியை தேடும் வழியில் ஒருவர் நடந்தால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குகிறான் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு ஒன்பது ஒன்பது